திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருவாரூர் திருச்சிற்றம்பலம் படுகுழி பௌவ தன்ன பண்டியை பெய்தார் கெடுவதிம் மனிதர் வாழ்க்கை காண்தோறும் கேதுகின்றேன் முடுகுபரிருந்துள்ளைவர் மோர்கரே இவர்களோடும் அடியனேன் வாழ மாட்டேன் ஆரூர் முலட்ட நீரே புழு பெய்த பண்டி தன்னை புறமொரு தோலால் மூடி ஒழுக்கரா ஒன்பதுவாய் ஒற்றுமையொன்றுமில்லை சழக்குடை இதனுள்ளைவர் சங்கடம் பலவும் செய்ய அழிப்பனாய் வாழ மாட்டேன் ஆரூர் மூலட்ட நீரே பஞ்சின் மெல்லடியினார்கள் பாங்கராயவர்கள் நின்று நெஞ்சில் நோய் பலவும் செய்து நினையினோ நினைய ஒட்டார் நஞ்சணி மிடற்றினானே நாதனே நம்பனே நான் அஞ்சி நேர் கஞ்சலின் நீர் ஆரூர் முலட்ட நீரே கொண்டயந்தடங்கண்ணல்லார் தம்பையே கெழும வேண்டி குண்டராய் திரிந்தந்தைவர் குலை திடர் குழியில் நூக்க கண்டு நான் தரிக்கில்லேன் காத்து கொள் கரை சேர்கண்டாம் அண்டவானவர்கள் போற்றும் ஆரூர் முலட்ட நீரே தாழ்குழல் சொல் நல்லார் தங்களை தஞ்சமென்று ஏழையேனாகினாலும் என் செய்கேனெந்தை பெம்மான் வாழ்வதேலரிது போலும் வைகலும் ஐவர் வந்து ஆழ்குழி படுக்கவற்றேன் ஆரூர் முலட்ட நீரே மாற்றமொன்றருளகில்லேர் மதியிலேன் விதியிலாமை சீற்றமும் தீர்த்தல் செய்யீர் சிக்கென உடையரகீர் கூற்றம் போலைவர் வந்து குலை தீட்டு கோக்கு செய்ய ஆற்றவுங்கில்லே நாயேன் ஆரூர் முலட்ட நீரே உயர்நிலையுடம்பே காலா உள்ளமே தாழியாக துயரமே ஏற்றமாக துன்ப கோலதனை பற்றி பயிர்த்தனை சுழிய விட்டு பாழ்க்கு நீரிறைத்து மிக்க அயர்பினாலைவர் காற்றேன் ஆரூர் முலட்ட நீரே கற்றதேலொன்றுமில்லை காரிகையாரோடாடி பெற்றதேர் பெரிதும் துன்பம் பேதையேன் பிழை பினாலே முற்றினாலைவர் வந்து முறை முறை துயர செய்ய அற்று நான் அலைந்து போனேன் ஆரூர் முலட்ட நீரே பக்தனாய் வாழ மாட்டேன் பாவியேன் பரவி வந்து சித்தத்துள் ஐவர் தீய செய்வினை பலவும் செய்ய மத்துரு தயிரை போல மருகுமென்னுள்ளந்தானும் அத்தனே அமரர் கோவே ஆரூர் முலட்ட நீரே தடக்கை நாளைந்தும் கொண்டு தடவரை தன்னை பற்றி எடுத்தவன் பேர்க்க ஓடி இருந்தன பூதமெல்லாம் முடித்தலை பத்தும் தோளும் முறிதர இரையேயூன்றே அடர்த்தருள் செய்ததென்னே ஆரூர் மூலட்ட நீரே சுவாமி புற்றிடங்கொண்டார் அம்பாள் அல்லியம் பூங்கோதை